الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد عن أبي بردة أن أبي موسى الأشعري رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم بعثه إلى اليمن فسأله عن أشربة تصنع بها فقال ما هي قال البتع والمزر فقيل لأبي بردة وما البتع قال نبيذ العسل والمزر نبيذ الشعير فقال كل مسكر حرام خرجه البخاري அபு புர்தா அறிவிக்கின்றார்கள் அபு முசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை யமன் நாட்டிற்காக அனுப்பினார்கள் அவர் யமன் நாட்டில் இரண்டு குடிபானங்களின் சட்டத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டார்கள் அல் அதர் இரண்டு குடிபானம் அல் பித்உ இரண்டாவது அல் மிஸ்ரோ இப்போ அபுபுதா அபு மூசா ரதியல்லான் அவர்களிடம் கேட்டார்கள் பித்துஐ என்றால் என்ன மிஸ்ர் என்றால் என்ன அதற்கு கூறினார்கள் பித்துஐ என்பது தேனால் செய்யப்படக்கூடிய மதுபானமும் அல் மிஸ்ர் என்பது பார்லியால் தயாரிக்கப்படக்கூடிய மது அப்ப நாயகம் சொல்லாஹ் அலைஹி வஸல்லம் இதனுடைய சட்டத்தை பற்றி கூறினார்கள் குல்லு முஸ்கிரின் ஹராம் மது தரக்கூடிய போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராமானது இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது கணித்துக்குரிய முசல்லின்களே நாம் தொடர்ச்சியாக அர்பைன் நவவியாவுடைய ஹதீஸுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் நாம் அறிவோம் அர்பைன் நவவி இமாம் நவவி ரஹிமல்லா எழுதியது நாற்பத்தி இரண்டு ஹதீஸுகளை தொகுத்தார்கள் அதற்கு பிறகு எட்டு ஹதீஸுகளை இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிம் அல்லா அவர்கள் சேர்த்து ஐம்பதாக ஆக்கினார்கள் அதனுடைய அந்த எட்டு ஹதீஸுடைய ஷராவை நாம் ஷேக் அப்துல் மஹின் அல் அப்பாத் ஹபீத் அல்லாஹுடைய ஷராவை பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த ஹதீஸில் ஷேக் ஹபீத் அல்லா அவர்கள் விளக்கவரை கூறுகின்றார்கள் இந்த இரண்டு அல் பித்ஆ மற்றும் அல் மிசு என்பது இரண்டு குடிபானங்கள் யமன் நாட்டில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இது இரண்டும் மதுபானமாக இருக்கின்றது பற்றி நபி சொல்லாஹ் அலைஹி செல்லமிடம் சட்டம் கேட்கப்படும் பொழுது நபி சொல்லாஹ் அலைஹி செல்லம் நிறைவான கேள்விக்கு பதில் கூறினார்கள் இந்த கேள்வி கேட்கப்பட்டது இரண்டு குடிபானங்களைப் பற்றி ஆனால் நபி செல்லம் ஒட்டுமட்ட ஒரு சட்டத்தையே நபி செல்லம் கூறிவிட்டார்கள் நிறைவான ஒரு பதிலை நபி ஸல் கூறினார்கள் எதற்காக என்றால் இந்த ஒரு ஃபார்முலா இருந்ததென்றால் வரக்கூடிய காலத்தில் எந்த குடிபானமாக இருக்கட்டும் அல்லது எந்த பொருளாக இருக்கட்டும் அது இதில் அடங்கும் ஆக நபி ஸல் அதற்கு பதில் என்ன கூறினார்கள் கொல்லு முஸ்கிரின் ஹராம் போதை தரக்கூடிய அனைத்துமே தடை செய்யப்பட்டது ஹராமாக்கப்பட்டது ஆக அது போதை தரக்கூடிய விஷயம் குடிக்கக்கூடிய குடிபானமாக இருக்கட்டும் அல்லது உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் அல்லது பவுடர் நிலையில் இருக்கட்டும் எந்த நிலையில் இருக்கட்டும் அது ஹராமாக்கப்பட்டதாக இருக்கின்றது இந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய போதைப் பொருளில் நாம் பார்க்கும் பொழுது வகையான இந்த போதையை பயன்படுத்துகின்றார்கள் இதை தயாரிக்கின்றார்கள் ஆக அனைத்திற்கும் ஒரே சட்டம் கொல்லு முஸ்கிரின் ஹராம் எதையெல்லாம் போதை தரக்கூடியதாக இருக்கின்றது அது அனைத்துமே தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிறைவான பதிலை கூறியிருக்கின்றார்கள் குல்லு முஸ்கிரின் ஹராம் எதற்காக இந்த வரக்கூடிய காலத்தில் இந்த போதை பொருட்கள் பலவிதமாக வரலாம் போதை நிறைய விஷயங்கள் தென்படலாம் ஆக நபிகள் நாயகம் சொல்லா அலைஹி செல்லம் அந்த கேட்ட இரண்டு கேள்விகளுக்கு பொதுவான ஒரு பதிலையும் வரக்கூடிய காலத்திற்கு தகுந்தவாறு பதிலையும் நபி சொல்லா அலைஹி கூறினார்கள் கொல்லும் முஸ்கிரின் ஹராமுன் போதை தரக்கூடிய அனைத்துமே ஹராம் அப்போ ஒரு கேள்வி வருகின்றது என்ன அது போதை தந்தால்தான் ஹராமா ஹராமா அல்லது அது போதை தரும் வரை நாம அதை பயன்படுத்தலாமா என்று கேள்வி வரும் இதற்குரிய பதிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலி வசல்லம் புகாரி அபுதாவூத் திருமிதி மற்றும் இருமாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ்கள் நமக்கு தெரியப்படுத்திருக்கின்றார்கள் ஜாபிர் ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலி வல்லம் கூறினார்கள் ஹராம் அதிகமாக எடுத்துக்கொள்வதினால் அதிகமாக பயன்படுத்துவதினால் போதை வரும் என்றால் அது குறைவாக பயன்படுத்துவதும் ஹராமானது இந்த ஹதீஸ் சற்று கவனிக்க வேண்டும் சில மக்கள் என்ன கூறுகின்றார்கள் போதை வரும் வரை அதை பயன்படுத்தலாம் போதை வரவில்லை என்றால் அது பயன்படுத்த தேவை பயன்படுத்த என்று எந்த ஒரு தடையும் இல்லை என்று கூறுகிறார் ஆனால் நபி ﷺ இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய வார்த்தை மா அஸ்கர கசீருஹு அதிகமாக பயன்படுத்துவதினால் போதை என்றால் ஃபகலீலுஹு ஹராமுன் அதனுடைய குறைவான பயன்படுத்துவதும் ஹராமானது போதை வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அந்த போதைப் பொருட்களை போதை தரக்கூடிய குடிபானமாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் அது பயன்படுத்துவதென்பது அது ஹராமாக்கப்பட்டது குறைவாக இருந்தாலும் சரியே ஆக நம்ம இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லா அலைஹி தெளிவான ஒரு விடையை கொடுத்திருக்கின்றார்கள் இது ஒரு ஃபார்முலா உலமாக்கள் இதை ஃபிக்குடைய ஒரு கவாயிதையும் இங்கு கூறுகின்றார்கள் சரி இந்த ஹதீஸில் நாம் பெற்ற பலன் இதில் ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் ஒன்று சஹாபாக்கள் மார்க்கத்தின் சட்டங்களை அறிவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள் ஆவலாக இருந்தார்கள் ஆகையால்தான் அபூ ஸாலா அவர்கள் யமன் நாட்டுக்கு சென்று வரும்பொழுது அங்கு பார்த்த இரண்டு குடிபானங்களைப் பற்றி கேட்டார்கள் இங்கு நபி செல்லமிடம் அதற்குரிய பதிலை பெற்றுக்கொண்டார்கள் ஆக சஹாபாக்கள் மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வதில் அவர்கள் மிகவும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக நாமும் மார்க்க சட்டங்களை மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்வதில் நம் ஆர்வம் காட்ட வேண்டும் இரண்டாவது இந்த ஹதீஸில் வந்த விஷயம் பொதுவான மார்க்கத்துடைய பொதுவான ஒரு சட்டங்களை இங்கு தெரியப்படுத்துகின்றது ஏனென்றால் இந்த மார்க்கம் மறுமை நாள் வரை வரக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆக இதில் பொதுவான எல்லா காலத்திலும் பொருந்தக்கூடிய விடையும் பொருந்தக்கூடிய வார்த்தைகளையும் இங்கு சட்டங்களையும் இந்த மார்க்கம் நமக்கு காட்ட இருக்கின்றது ஆகையால் தான் இங்கு நபி சொல்லா அலிஸ்லாம் இதற்குரிய விடையை கூறினார்கள் மூன்றாவது போதை தரக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும் அது எந்த வகையாக இருக்கட்டும் அது குடிக்கக்கூடிய குடிபான வகையாக இருக்கட்டும் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் அல்லது அது மாவை போல இருக்கக்கூடிய பவுடரை போல இருக்கதாக இருக்கட்டும் அல்லது ஸ்டிக்கராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அனைத்துமே ஹராமாக்கப்பட்டது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனமாக புரிந்து இதை இந்த தடை செய்யப்பட்ட மற்றும் ஹராமாக்கப்பட்ட விஷயத்திலிருந்து நாம் விலகி அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹிர் தவான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்